Thank you. विस्तृतम् इति सर्वस्य विस्तृतम् इति क्षेत्रं तथा ज्ञानम् इति क्षेत्रं तथा ज्ञानम् ज्ञेयं सोक्तं समासतः प्रोक्तं समासतः मद्भक्त एतद्विज्ञाय मद्भक्त एतद्विज्ञाय சத்தியம் அவிபக்தம் இருப்பவைகள் எல்லாம் உயிர் உள்ளவைகள் உயிர் அற்றவைகள் அப்புறம் கண்ணுக்கு தெரிந்த சூக்ம கண் ஸ்தூல பூத்தங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது ஸ்தூல பூத்தங்கள் அப்புறம் கண்ணுக்கு தெரியாதது இருக்கு சூக்ம பூத்தங்கள் இது எல்லாம் சேர்த்து உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் இவைகளிடத்தில் கண்ணுக்கு தெரிந்தது கண்ணுக்கு தெரியாதது இவைகள் எல்லாவற்றிலும் அதெல்லாம் சேர்ந்துதான் பூத்தேஷு அப்படின்னு போடுறாரு இந்த இருப்பவைகளில் பூத்தங்களில் இவங்களுக்கு ஏதாவது நோட்டு அதுதான் வேணும் இது இதுல ஏதாவது வேஸ்ட் பக்கம் இருக்கு சரி பழகிடுறாங்க நீங்கள் இங்கே வந்து உட்காந்தீங்க கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்தீங்க சும்மா அப்படிதான் தான் இருக்கும் என்ன பண்ணுறதுலாம் ஒன்றும் கேள்வி கிடையாது நம்மளும் அப்படிதான் தான் இருக்கும் விட்டுற வேண்டியதான் வர்றவர் கோச்சிக்க கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது எல்லா குழந்தைகளும் இப்படி தான் நம்மளும் அப்படிதான் தான் ஆ ஸோ பூத்தேஷு இந்த பூத்தங்களில் இந்த இருப்புகளில் வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சவுண்டு காதல இல்லைன்னா ஆமாம் நான் சவுண்டு ஸ்பீடு வச்சேன் ஆ இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் டேபிள் ஃபேண்டா வேண்டாம் வேண்டாம் நான் இவங்களுக்கு கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குன்னா இப்போ காதல் விழுந்தானே ஸோ விபக்தம் அப்படின்னா பிரிந்து கிடக்கிறது இதெல்லாம் விபக்தம் ஸோ இது இதுக்கு சேர்ந்துருக்கு இது விபக்தம் பிரிந்து பிரிந்து கிடக்கும் நிலை தனித்தனியாக கிடக்கும் நிலைக்கு பேர் விபக்தம் அப்போ அதனாலதான் விபக்தின்னு படிச்சிருக்கோம் வேற்றுமைகள் ஆறு வேற்றுமைகள் அது வந்து விபக்தி அப்படின்னு பேர் விபக்தம்னா வேறுபடுத்தி காட்டுவது வேறுபடுத்தி இருப்பது அது பேர் விபக்தம் அப்போ அவிபக்தம் அப்படின்னா என்ன அப்படி வேறுபடாமல் ஒன்றாக இருப்பது அப்படி அவிபக்தம் இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லா இருக்கு இன்னொன்னு ஃபுல்லா இருக்கு ஒண்ணுல வந்து இட்லி இருக்கு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் ஃபுல்லா அதே மாதிரி பாத்திரம் ஃபுல்லா இன்னொன்னுல வந்து ஹல்வா இருக்கு இப்போ இட்லி இல்ல விபக்தம் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா எடுக்க முடியும் ஹல்வா அவிபக்தம் அது தனித்தனியா இல்லை ஒன்றாக இருக்கிறது இப்போ பகவான் சொல்றாரு பூத்தேஷு அவிபக்தம் இந்த உயிர்களுக்கு இடையில் நான் துண்டாகாமல் ஒன்றாகவே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லா உயிரிலையும் கடவுள் இருக்கிறாருன்னா ஓ இவனுக்குள்ள இருக்கிறாரு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிறாரு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிறாரு அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிறாரு அப்போ ரெண்டு பசங்களுக்கு இடையில கடவுள் இல்லை அப்படின்னு அப்படி நினச்சிட்டு இருக்கோம் அவிபக்தன் அப்படின்னா அவர் இல்லாத இடம் கேப்னு சொல்லி எதுவும் இல்லை அல்வா அல்வா பாத்திரத்தில் எங்கே இருக்கு பாத்திரம் ஃபுல்லாக இருக்கு அதில் அவிபக்தமே கிடையாது இது விபக்தமே கிடையாது கேப்பே கிடையாது வேறுபாடே கிடையாது அப்போ நீக்கமர தான் நீ அவரு இருக்கிறார் பிரம்ம கடவுள் அப்போ அதனால் அவிபக்தம் இப்போ சுப்பிரமணி கனவுக்குள்ள வந்து சுப்பிரமணி மலையேறார் பக்கத்துல கோண்டு போறான் கொஞ்ச தூரத்துல மாண்டு போறான் அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஆள் கோண்டு போறான் அப்புறம் புலி சிங்கம் வேடிக்கை பார்க்குறான் முயல் வேடிக்கை பார்க்குறான் மரம் பார்க்குறான் ஸோ அவன் மரம் பார்க்குறான் கொஞ்சம் தூரத்தில் முயல் போகுது எல்லாம் பார்க்குறான் ஆனால் இவனுடைய அறிவு எங்கே இருக்கு இதில் புலியாக இருப்பது அறிவு ஆறாக இருப்பது அறிவு மலையாக இருப்பது அறிவு அப்போ ஒரு மலை ஒரு மரமாக அரச மரமாக இருப்பது அறிவு பக்கத்தில் வேப்ப மரமாக இருப்பது அறிவு அப்போ அரச மரமாக இருப்பது அறிவு வேப்ப மரமாக இருப்பது அறிவு அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இடையில கேப் இருக்கு அங்க சுப்பிரமணியோட அறிவு இல்லை கரெக்ட் அங்கேயும் அறிவு இருக்கு அப்போ எங்க அந்த கடவுள் அறிவு வடிவமாக இருப்பவர் வெறும் அறிவாக இருப்பவர் அப்போ மரம் இருக்கு நான் இருக்கேன் எனக்கும் மரத்துக்கும் இடையில ஒண்ணும் இல்லை கடவுள் இருக்கிறார் அவரை பொறுத்தளவுல அவிபக்தம் கடவுள்ல சுப்பிரமணி கடவுக்குள்ள பொருள்கள் தான் விபக்தம் ஆனா அவருடைய அறிவு கடவில் அவிபக்தம் அப்படி ஜும் ஒரு ஜும் அவ்வளவுதான் அப்படி இவர் இங்க கடவுளை பொறுத்தல இங்க அவிபக்தம் நம்ம தான் விபக்தம் நான் அங்க இருக்கேன் நீங்க இரு கிட்ட வராத ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் நமக்குள்ளதான் அவர்கிட்ட இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது விபக்தம்னு ஒன்றும் கிடையாது அவிபக்தம் சூத்தேஷு அடுத்த வரி ரொம்ப அழகாக சொல்றாரு விபக்தம் இவ ஸ்திதம் ஸ்திதம் அப்படின்னா இருக்கிறது முன்னாடி ஒரு வார்த்தை பார்த்தோம்ல ஸ்தா அப்படின்னு பார்த்தோம் நிற்பது தூப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் சரி போயிட்டு போகுது ஸ்திதம்னா இருக்கிறது நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் நிறுத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு நிறுத்தப்பட்டு உள்ளது இவச்ச ஸ்திதம் இவச்சனா இப்படித்தானே நிறுத்தப்பட்டு உள்ளது எப்படித்தானே நிறுத்தப்பட்டுள்ளது விபக்தம் இவ விபக்தம்னா வேறுபட்டவைகள் இவன போல வேறுபட்டவைகளை போல நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனா உண்மையிலேயே வேறுபடாதவர் அவிபக்தம் அவரு வந்து அவிபக்தம் தான் ஆனா விபக்தம் இவ ஸ்திதம் விபக்தத்தை போல நிறுத்தப்பட்டுள்ளது பார்க்கறதுக்கு தான் இது தனி அது தனி மாதிரி காட்சியை தவிர உண்மையில் அப்படி கிடையாது அப்ப ரெண்டுமே சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டு இதையும் சொல்லிட்டாரு ஜாக்கிரதையா ஆமா சொல்ல நேரம் ஆச்சாரிய சொல்ல மறந்துட்டு என்ன பண்றது அவரு சொல்லிட்டாரு ஸோ அவிபக்தம் ச பூத்தேஷு அவிபக்தம் பூத்தங்களில் வேறுபடாமலேயே நீக்கமர நிமிர் நிறைந்து பூத்தங்கள் தான் வேறுபட்டிருக்கு இது வேற இது வேற பொருள்கள் தான் வேறு வேறு ஆனா இதுக்கும் இதுக்கும் இடையில பாக்குறதுக்கு தான் கேப் இருக்கு தவிர உண்மையிலே கேப் இல்லை ஏன்னா இதுவாக இருப்பது கடவுள் இதுவாக இருப்பதும் கடவுள் இடையில இருக்கிற கேப்பாக இருப்பதும் கடவுள் ஆஹ் அறிவு ஸோ அதனால்தான் அங்க அறிய முடியுது விஷயத்தை அறிய அறியிறேன்னாலே என்ன அர்த்தம் அறியப்பட்டதாக இருப்பது அறிவு இதெல்லாம் நாலாவது கேப்ல பார்த்தேன் அறியப்பட்டதாக இருப்பது அறிவு அப்போ இந்த பிளாஸ்கையும் அறிகிற பாட்டிலையும் அறிகிற இடையில இருக்கிற கேப்பையும் அறிகிற அப்ப என்ன இங்கே அறிவு இருக்கு இங்கே அறிவு இருக்கு இங்கே அறிவு இருக்கு அப்ப அறிவு எங்க இல்லை இடம் இல்லை எங்கெல்லாம் அறிகிறேனோ அங்கெல்லாம் அறிவு இருக்கு எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்கெல்லாம் அதுதான் அந்த அறிவாக இருப்பது கடவுள் ஆச்சா அப்ப எங்க கடவுள் இல்லை எங்கடி அறியிலையோ அந்த கடவுள் எங்க அறியல அறியாதது இருக்கே இப்ப நான் ஊட்டி அறியலையே அமெரிக்காவை அறியலையே எனக்கு தெரியலையே என்ன பண்றது அப்படின்னா அமெரிக்கா உனக்கு தெரியலன்னு யார் சொன்னா இப்ப நான் பாக்கல எங்கேயோ இருக்கு அமெரிக்கா எனக்கு தெரியலையே அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா அவ்வளவுதான் அப்படி நீ தெரிஞ்சிருக்கிற தெரியலேன்னு தெரிஞ்சிருக்கிற சில விஷயங்களை தெரியுதுன்னு தெரியுற தெரிஞ்சுக்கிற சில விஷயங்களை அவ்வளவுதான் தெரியவில்லை என்று அறியப்பட்டுள்ளது தெரிகிறது என்று அறியப்பட்டுள்ளது அவ்வளவுதான் அப்புறம் எங்க தெரியாதது இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஸோ அப்போ எல்லாமாக எங்கெல்லாம் அறியிற அறியல அது எல்லாமாக இருப்பது கடவுள் அதனால் அவிபக்தம் ஆனால் விபக்தத்தை போல தனித்தனியாக தெரிகிறது எப்படிதான் இப்போ வந்து பாடையில் தண்ணி இருக்கு ஒரு பெரிய தொட்டி அலை வருது அலை அடிக்கும் போது மேலேருந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்தா அந்த ஒளி தெரியுது திரும்ப தெரியுது ஆனால் கலகல கலகலன்னு தெரியுது அலை இல்லாத பொழுது ஒரே சூரியன் தெரிஞ்சிருந்தார் ஒரே சூரிய வெளிச்சம் தெரிஞ்சது தெளிவா இப்ப அலை வந்த உடனே கலகல கலகலன்னு தெரியுது ஆயிரக்கணக்கான சூரியன் பீஸ் பீஸா தெரியுது ஆனாலும் இருக்கிறது ஒரு சூரியன் தான் பார்க்கறதுக்கு ஆயிரம் சூரியன் போல விபக் விபக்தம் போல காட்சி ஆனா உண்மையில் அவிபக்தம் தான் அது பாக்குறதுக்கு விபக்த மாதிரியே அப்படி இருக்கு விபக்த மாதிரி என்ன பண்றது இந்த அலை வந்துருச்சு அதனால அப்படி காட்சி தெரியுது ஏன் உலகத்துல எல்லாம் இப்படி தனித்தனியா தெரியுது என்ன பண்றது தோற்றம் வந்துருச்சு தனித்தனியா தெரியுது தோற்றம் இருக்கும் பொழுதும் உண்மை ஒன்றாகத்தான் இருக்கிறது தோற்றம் இருக்கும் பொழுதும் உண்மை ஒன்றாகத்தான் இருக்கிறது எங்க போச்சு நம்ம மாணவர் ஸோ இந்த பார்த்தா தோற்றத்துல வாய் வேற வயிறு வேற கழுத்து வேற தோற்றம் வந்தாச்சு அதனால வாயும் கழுத்து ஒன்றா இல்ல வாயு வயிறு உண்டா இல்ல அதுல வேற வேற ஆனாலும் களிமண் ஒண்ணுதான் வேறு வேறாக தோன்றும் பொழுது கூட தோற்றத்தினால் வேறு வேறு உறுப்புகளாக தோன்றும் பொழுது கூட விபக்தம் போல தோன்றும் பொழுது கூட களிமண் அவிபக்தம் உலகில் விஷயங்கள் வேறு வேறாக தோன்றும் பொழுது கூட கடவுள் அவிபக்தம் விபக்தம் போல தோன்றும் பொழுதே இருப்பது அவிபக்தம் இப்படிதான் வகுப்பு சென்டென்ஸ் சென்டென்ஸ்லாம் அமைக்கணும் அதுக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி சென்டென்ஸ் தான் சொல்லணும் களிமண்ணுக்கு உதாரணத்துக்கு என்ன சொன்னோமோ அடுத்து உலகத்துக்கு வரும்போது வாக்கியம் வந்து அதே மாதிரி கொண்டு வரணும் அப்போ தான் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கு கேட்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஏன்னா கௌடிக்கணும் அதனால் அவிபக்தம் ச பூத்தேஷு இங்க உள்ள இருப்புக்களில் தான் இருப்புக்களில் அவிபக்தம் ஆனா எப்படி இருக்கு விபக்தம் இவச்ச விபக்தி விபக்தத்தை போல வேறுபட்டவைகளை போலவே ஸ்திதம் தோன்றுகிறது போட்டா போலவே வேறுபட்டவைகளை போலவே தோன்றுகிறது அப்புறம் பூத்த பருத்ருச்ச தத்யேயம் பூத்தேஷு அப்படின்னு சொன்னாரா பூத்தேஷு அவிபக்தம் இடைவெளி இல்லாமல் இருக்கிறார் பூத்தங்களுக்கு அடுத்து சொல்றாரு பூத்த பர்திருச்ச அந்த பூத்தங்கள்னா இருப்புக்கள் இருப்பவைகள் பூத்த பர்த்ரு முன்னாடி பர்த்ருன்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா எங்கேயோ சர்வ பிரித்து பதினாலாவது சொன்ன வாக்கியத்துல பார்த்தோம் சர்வ பிரித்துன்னு ரெண்டாவது வரியில ரெண்டாவது வரல சர்வ பிரித்து அதே இதை தான் பருத்திரு அப்படின்னு போடுறது பருத்திரு அந்த பிரித்து தான் பருத்திருன்னு பாடும் பருத்திருன்னா அதுக்கு உள்ளாக இருப்பது பருத்திரு பாடைக்கு களிமண் பருத்திரு பர்தா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சமஸ்கிருதத்துல அதுக்கு பேர் கணவன் கணவன்கிறத விட புருஷன்ட்டு நம்ம தமிழ்ல புருஷன் என் புருஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த புருஷங்கிற வார்த்தை நாலாவது நாளில் பார்த்துருப்போம் என்ன உள்ள இருக்கிறாரு அதனால ஒரே உஷக்தி உள்ள இருக்கிறவர் அதனால பர்த்தான்னு சொன்னா எனக்கு உள்ள இருக்கிறவர்னு அர்த்தம் பர்த்தா யாரு என் புருஷன் எங்க அப்போ பூத்த பர்த்தரு அப்ப இந்த பூத்தங்களுக்கு உள்ளாக இருப்பது பானை பூத்தம் களிமண் பூத்த பருத்திரு அதுக்குள்ளாக இருந்து கொண்டு அதை தாங்கி இருப்பது பூத்த பருத்திருச்ச பூத்தங்களில் நான் அவிபக்தமாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த பூத்தத்துக்காக வச்சுக்கிட்டோம் இந்த பூத்தங்களில் அபிபக்தமாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இதுக்கு உள்ள இருக்கிறார் எங்கேயோ மனி எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கிறார் நம்ம சொல்லும்போது என்ன நினைச்சுக்கிறோம் அந்த மனுஷனுக்கு உள்ள எங்கேயோ கடித சைஸுக்கு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டு போகுது இந்த வேற வயசு பெரிய மேட்ரா ஸோ மனுஷனுக்கு உள்ள இருக்கிறார்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் மனுஷனுக்கு உள்ள எங்கேயோ கடித சைஸுக்கு இருக்கிறார்னு நினைச்சுக்கிறோம் அந்த அந்த மிஸ்டேக்கை தான் ரிமூவ் பண்றாரு அடுத்த வரியில பூத்த பர்த்திருச்ச ஏய் மனுஷனுக்கு உள்ள இருக்கான்னு நினைச்சுக்காத மனுஷனாவே இருக்கிறது நான் தான் பாலைக்கு களிமண் பருத்துரு அப்ப பூத்த பருத்துரு மனுஷன் மட்டும் இல்ல பூத்தங்கள் தான் எல்லா இருப்புக்கள் உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள் அப்புறம் கண்ணுக்கு தெரிந்தவைகள் தெரியாதவைகள் இவைகள்ல பூத்தங்கள் இந்த பூத்த பருத்துரு அந்த பூத்தங்களாக இருப்பது கூட பூத்தங்களாக இருப்பதும் நான் தான் பகவான் தான் பூத்தம் இருப்பிருச்ச தத் ஞேயம் தஜ்ஜுன்னா என்ன தத்து அதனை ஞேயம் தெரிஞ்சுக்கோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஞேயம் என்றால் அறியப்பட வேண்டியது இது அறியப்பட வேண்டியது உன்னால் இதை ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோப்பா தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தத் ஞேயம் அப்புறம் இன்னும் ஒன்றும் போடுறார் பெரிய போடு இதுதான் பெரிய சம்பட்டி எடுத்து ஒரு அடி அடிக்கிறார் கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு அப்படி விஷ்ணுன்னா யாரு எல்லாவற்றையும் பராமரிப்பவர் பராமரிக்கிறார் எல்லாத்தையும் இருக்கிறது இடம் கொடுத்து பராமரிப்பவர் பிரபு விஷ்ணு மிக நன்றாக பராமரிப்பவர் பிரபு விஷ்ணுன்னா உற்பத்தி செய்து பராமரிப்பவர் இந்த பிரப அப்படின்னு போட்டதுலேருந்து என்ன அர்த்தம்னா பிரபங்கிறது இந்த இடத்துல பிரம்மாவை குறிக்கிறது ஸோ பிரபா அப்படின்னா உற்பத்தி ஆகுதல் அப்படின்ட்டு பிரப விஷ்ணு உற்பத்தி செய்து பராமரிப்பவர் அப்படின்னா உற்பத்தி செய்யும் பிரம்மாவாக இருப்பதும் பராமரிக்கும் விஷ்ணுவாக இருப்பதும் இவர்தான் அப்படின்னா என்ன இவரால் தான் உற்பத்தி ஆகிறது இவரால் தான் இந்த பிரம்மத்தால் தான் இவைகள் எல்லாம் பராமரிக்கவும் படுகிறது இருக்க வைக்கவும் படுகிறது அப்புறம் கிரசிஷ்ணு இவைகளை எல்லாம் அழித்து சாப்பிட்டு ஏப்பம் விடுறவன் கிரசிஷ்ணு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விடுறது இவர் தான் கிரசிஷ்ணு அழிப்பவர் விழுந்துபவர் நாசம் செய்பவர் ஸோ கிரசிஷ்ணு பிரப விஷ்ணு அப்படி உற்பத்தி செய்து இருக்க வைத்து எல்லாவற்றையும் அழிப்பவர்கள் தான் அழித்து விட்டு திரும்ப உற்பத்தி செய்யறது இவர்தான் ज्योतिषा तज्ज्योतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यम् सर्वस्य विष्ठितम् ज्योतिषाम् अपि तज्ज्योतिः ஜோதிஷாம் ஒளிகளுக்கு வெளிச்சங்கள் தீபம் பெரியது வெளிச்சம் வருது அப்ப இந்த தீபத்துக்கு பேர் ஜோதி அப்படின்னு ஜோதிஷாம் அப்படின்னா இந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அமைப்புகள் அது டியூப்லைட் எல்லாம் சேர்த்துதான் வெளிச்சங்கள் எல்லாவற்றுக்கும் ஜோதிஷாம் வெளிச்சங்களுக்கெல்லாம் அப்படின்னா வெளிச்சங்களுக்கெல்லாம் அப்பி கூட அப்படின்னா வெளிச்சங்களுக்கெல்லாம் கூட தஜ்யோதிஹி இதுதான் ஜோதி இப்போ இங்கே பாட்டில் இருக்குது எப்போ தெரியுது வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும் கரெக்ட் வெளிச்சம் இல்லைன்னா தெரியாது இங்கே வெளிச்சம் இருக்குது எப்படி தெரியுது ஆத்ம வெளிச்சம் இருக்கிறதுனால தெரியுது இந்த வெளிச்சத்தை நிறுத்தியாச்சுன்னா இந்த பாட்டில் தெரியாது ஆத்ம வெளிச்சத்தை நிறுத்தியாச்சுன்னா வெளிச்சமும் தெரியாது கரெக்ட் அப்போ வெளிச்சங்களுக்கெல்லாம் வெளிச்சம் எது ஆத்ம வெளிச்சம் பிரம்ம வெளிச்சம் இந்த பிரம்ம வெளிச்சம் மட்டும் இல்லைன்னா இந்த வெளிச்சமே தெரியாது இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தான் அந்த வெளிச்சத்துக்கு இல்லை அப்போ ஜோதிஷாம் அப்பி ஜோதிகளுக்கெல்லாம் கூட தத்து அதுதான் ஜோதி அதுதான் ஜோதி ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி இந்த ஜோதி இருக்கிறதுனாலதான் ஜோதி இருக்கிறதே தெரியும் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி ஜோதிஷாம் பப்பி தத்து ஜோதிஹி அதுதான் ஜோதி தமச பரம் உச்சியதே தமசக பரம் இருட்டிலிருந்து இதெல்லாம் நாலாவது முகம் தமச பரம் அங்கே பார்த்தோம் இந்த வார்த்தை பார்த்துருவோம் தமச பரம் அப்படின்னா இருட்டிற்கு அப்பாற்பட்டது தமசுதான் இருட்டு தமசக இருட்டிலிருந்து பரம் அப்பாற்பட்டது விலகியது உயர்ந்தது என்றால் தன்னிடம் இருட்டு இல்லாதது ஏன்னா தன்னிடம் இருட்டு இல்லாதது ஏன்னா வெளிச்சம் இருந்தாலும் தெரியுது வெளிச்சம் இல்லாம இருட்டானாலும் தெரியுது யார் இருக்கிறதுனால ஆத்ம வெளிச்சம் இருக்கிறதுனால அப்போ ஆத்ம வெளிச்சம் இல்லைன்னா வெளிச்சமும் தெரியாது இருட்டும் தெரியாது கரெக்ட் ஆனா ஆத்ம வெளிச்சம் தெரியாம போறதுக்கு என்ன செய்யணும் அப்படி ஒரு நிலைமை அப்போ ஆத்ம வெளிச்சத்துக்கு இருட்டுன்னு கிடையவே கிடையாது இந்த சூரிய வெளிச்சத்துக்கு டியூப்லைட் வெளிச்சத்துக்குலாம் இருட்டு இருக்கு ஆத்ம வெளிச்சத்துக்கு இருட்டு கிடையாது இந்த பிரம்ம வெளிச்சத்துக்கு இருட்டு கிடையாது அதனால என்ன இங்க ஒருவேளை எல்லாம் எப்பயாவது இல்லாம போயிடுவோம் அப்படின்னு சில நேரம் பயம் வரும் பொதுவா அது நம்ம கூட எப்பயாவது வந்துருக்கும் ஒருவேளை எல்லாம் அழிஞ்சா இந்த சூரியன்லாம் எரிஞ்சு தீர்ந்து போய் எல்லாம் எரிஞ்சு தீர்ந்து போய் எல்லாம் அழிஞ்சு போயிட்டா கடைசியா ஒன்றுமே இருக்காதே அது எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் இது தெரியவே இல்லை சயின்டிஸ்ட்லாம் நிறைய நினச்சிக்கிறாங்க ஒரு நாள் எல்லாம் இல்லாமல் போய் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாள் கிடையவே கிடையாது தெரியுது அந்த அறிவுங்கிறது இல்லாமல் போகவே போகும் இருந்தால் இருக்கிற மாதிரி சீனை அறிவான் இல்லைன்னா இல்லாத மாதிரி சீனை அறிவான் இந்த அறிதல்ங்கிறது எப்படி இருக்கும் அதனால் பிரம்ம இல்லாமல் போகிறது ஆத்மா இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதாவது கிடையவே கிடையாது அப்போ தமச பரம் இருட்டிலிருந்து அப்பாற்பட்டது தன்னிடம் இருட்டு இல்லாதது உச்சியத்தே என்று விளக்கப்படுகிறது உச்சியத்தே என்றால் சொல்லப்படுகிறது அல்லது விளக்கப்படுகிறது யாரால் இதெல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு ஏதோ ஒரு சுலோகத்துல ரிஷிகளால் வேதங்களால் பிரம்மசூத்திரத்தால் ஞானிகளால் உச்சியத்தே சொல்லப்படுகிறது விளக்கப்படுகிறது ஞானம் ஏயம் ஞானகம்யம் ஞானம்னா என்ன அறிவு அறியக்கூடியது அறிவு ஞானம் ஏயம்னா என்ன அறியப்பட்டது அறியப்படுவது ஞானம் ஏயம் ஞான கம்யம் கம்முன்னா அடைதல் இது நாலாம் முகம் எங்கேயோ வந்துருக்கு நினைக்கிறேன் கம் இல்ல இல்ல பன்னெண்டாம் சுலோகத்துல எதுவும் பார்த்துருக்கோம் கம்முன்னா அடைதல் செல்லுதல் தான் அடைய தகுதி உள்ளது கம்யம் இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னா போக தகுந்த இடம் அப்படின்னா என்ன அடைய தகுந்தது அப்படின்னு பிராத்தஸ்மராதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் பரமகம் சங்கத்தின் பரமஹம்ச கத்தின் துரியம் அந்த பரமஹம்ச கத்தின் அப்படின்னு சொல்லும்போது கத்தின்னு சொன்னோம்ல அடையப்படுவது அதேதான் கம்யம்ங்கிறது அடைய தகுதி உள்ளதுன்னு அர்த்தம் கம்யம்னா அடைய லாயக்கு உள்ளது அங்கெல்லாம் போற அளவுக்கு யோகியத்தை கிடையாது சார் அப்படின்னு சொல்றோம்ல ஒரு இடத்த பத்தி பேசும்போது அங்க அதெல்லாம் ஒரு போற அளவுக்கு யோகியத்தை உள்ள இடம் கிடையாது ஒரு ப்ரோக்ராம் போறதுக்கு தகுதி உள்ள ப்ரோக்ராம் கிடையாது அப்ப போக தகுதி உள்ளதுதான் என்ன அர்த்தம் போக வேண்டியதான் தான் நம்ம அப்படி அழகா சொல்றோம் போக தகுதி உள்ளதுதான் என்ன போகாம இருக்கிறது கிறுக்குத்தனம் போக தகுதி உள்ள இடம்னு சொன்ன பிறகு போகலன்னா என்ன அர்த்தம் ப்ரோ அது கிறுக்குத்தனம் அப்படின்ட்டு அர்த்தம் இப்ப கம்யம்னா கம்புனா செல்லுதல் அடையுதல் கம்யம்னா அடைய தகுதி உள்ளது அப்படின்னு எப்படி அடைய தகுதி உள்ளது ஞான கம்யம் இந்த ஞானத்தினால் அடைய தகுதி உள்ளது அப்படின்னா ரெண்டு அர்த்தத்துல ஒண்ணு ஞானத்தினால் அடைய முடியும் அப்படி அடைய தகுதி இருக்க வேண்டும் அப்படி ரெண்டு அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கு ஞான கம்யம் என்றால் ஞானத்தினால் அடைய தகுந்தது ஞான ஞானத்தினால் அடைய முடிவது அப்படி அடைய தகுதி உள்ளது அந்த ரெண்டு வாக்கியமும் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அமைஞ்சது ஞான கம்யம் அப்படின்னா இன்னொன்று சொல்லிட்டாரு ஞானத்தை தவிர இதை அடையறதுக்கு வேற வழியும் கிடையாது இதை புரிஞ்சிக்க தான் வேணும் என்ன இப்போ சொன்ன உண்மையை ஒருத்த புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு உட்காந்து தியானம் பண்ணுறேன்னா தவம் பண்ணுறேன்னா பிராணாயாமம் பண்ணுறேன்னா கோயிலுக்கு போகிறேன்னா கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது ஆனால் இந்த பலன் கிடைக்காது இதுதான் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒருத்தர் சொல்லி கேட்டு புரிஞ்சுக்க தான் வேண்டும் தவிர இதை செய்யறதுக்கு ஒன்றும் என்ன உண்மை அப்படி இருக்கு அப்படி ஞான கம்யம் ஞானத்தினால் கம்யம் ஞானத்தினால் அடையப்படுவது அப்புறம் கவ்யம் அடைய தகுதி உள்ளது இது ஞானம் ஏயம் இதுதான் ஞானம் இதுதான் ஏயம் ஞான கவ்யம் அப்புறம் என்ன ஞானம் என்றால் அறிபவனாக இருப்பது ரேவதி அதான் உங்க கால் வந்து நான் தான் சொன்ன நேற்று மறந்துட்டேன் ஒரு வாரம் ஆன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் மறந்து போயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி கிளாஸ் நடத்தும் போது இவங்களுக்குள்ள அட்வான்ஸ் சப்ஜெக்ட்லாம் நடத்தும் போது ஃபோன் ஆன் பண்ணி விட்டுருவேன் பாஸ்கர் ரேவதிலாம் அவங்களும் உட்காந்து எனக்கு மறந்து போயிடுச்சு இது உங்களுக்கு இது சரி சரி சரி சரி ஆ Thursday. சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப பிளக் பண்ணி போட்டு சுவிட்ச் பண்ணி ரைட் 过的，这手堵的。嗯。ஹலோ ஆ ஆ காதில் விழுதான்னு பாருப்பா ஹரி ஓம் ஹரி ஓம் காதில் விழுதாப்பா சரியா இருக்கா ஆ ரொம்ப பக்கமாக வந்தால் சவுண்டு வரும் என் சவுண்டே காது வருமா அப்படி இந்த பிரம்ம எப்படிப்பட்டது என்றால் ஞானம் அறிவது ஞேயம் இந்த அறியும் அறிவுக்கு அறியப்படுவது ஞான கம்யம் இந்த உண்மை அறிவதால் அடையப்படுவது இது எப்படி <laughs> இந்த அறிவு இந்த பிரம்மதான் ஞானம் உனக்குள் அறிவது அறிவது அறியும் அறிவு ஞேயம் உன்னால் அறியப்படுவது வேற என்ன இருக்கு இந்த ரெண்டு தவிர உலகத்துல வேற என்ன இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது இந்த உண்மை ஞான கம்பியம் இந்த உண்மை இந்த அறிவதால் புரிந்து கொள்ளப்படக்கூடியது ஞானத்தினால் அடையப்படுவது அதனால அது எனக்கு புரியலையேன்னா ஏய் அப்புறம் எல்லாத்தையும் புரியுது இல்லை நெருப்பு புரியுதுதா புரியுதா இல்லையா புரியுது சார் மூணு நாலு ஏழு புரியுதா இல்லையா புரியுது சார் அப்ப இதையும் புரிஞ்சுக்கோ அதெல்லாம் புரிஞ்சுருந்தா இது பண்ண முடியாது அது புரியாது போகும் அறிபவன் இருக்கிறான் அறியப்பட்டது இருக்கு அப்ப எல்லாமே இருப்பது அறிவு அது புரிஞ்சுதா அது புரிஞ்சுக்கிறது நம்ம என்ன ப்ராப்ளம் அதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறத சொல்றது இந்த உண்மை ஞானத்தினால் ஞானத்தின் ஆச்சா இது புரிஞ்சிச்சா இந்த பாட்டு ஞானம் ஞேயம் ஞான கம்யம் ஒரு ஒரு சின்ன பாட்டில் அப்படியே முடிச்சுட்டாரு ஞான உபதேசத்தையே முடிச்சுட்டாரு அறிபவன் அறியப்பட்டது இந்த இரண்டையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது <laughs> ரெண்டாக இருப்பது ஒண்ணுங்கிறது அறியப்பட வேண்டியது இது அதை புரிஞ்சு அப்புறம் கிருதி இந்த உண்மை சரிங்க சார் இப்படி சொல்றீங்களே அறிய அறிபவனாக இருக்க அறியப்பட்டதாக இருப்பது ரெண்டு ஒன்றுதான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை எங்க இருக்கு அறிபவனாகவும் அறியப்பட்டதாகவும் இருக்கக்கூடியது ஒன்று பிரம்ம அது எங்க இருக்கு கிருதி சர்வசிய விஷ்டிதம் சர்வசிய கிருதி சர்வசியத எல்லோருடைய கிருதி கிருதயத்திலும் விஷ்டிதம் வைக்கப்பட்டுள்ளது அது எங்க சார் இருக்குன்னா சிவலோகத்திலேயா பிரம்மலோகத்திலேயா அதே சர்வசிய கிருதி எல்லோருடைய ஹிருதயத்திலும் வைக்கப்பட்டுள்ளது ஓ அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ரேஷன் பண்ணி ஹிருதயத்தை எடுத்து ஹிருதயத்தை பொழுது பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் என்றால் இதுக்கெல்லாம் பதில் நாலாவது அமைச்சர் ஹிருதயம் தான் இல்லை குறிவைக்கப்பட்டது அறியும் அறிவில் வைக்கப்பட்டுள்ளது விதமாக வெறும் அறிவாக உனக்குள் அறியும் அறிவு இருக்கு சில நேரம் இவன் அறியாத அறிவாகவும் இருக்கிறான் இந்த அறியும் அறிவுக்கு உள்ள இருப்பது வெறும் அறிவு அறியாத அறிவுக்கு உள்ள இருப்பது வெறும் அறிவு அதுதான் கிருதி அந்த கிருதிக்கு உள்ளே இந்த அறிவுக்கு உள்ளே நிஷ்டிதம் வைக்கப்பட்டே உள்ளது என்னவாக பெரும் அறிவாக்க அது நீ எப்படி புரிஞ்சுக்கிற இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக அதுதான் அது தான் இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறேன் என்ற ஒன்று கிருதி எல்லோருக்கும் உள்ளேயும் புத்தியில் வைக்கப்பட்டுள்ளதே விஷ்டிதம் தான் வைக்கப்பட்டுள்ளது அல்லது நிற்பது இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு பொருளாக நிற்பது எப்படி இருக்குன்னா அதுதான் ஞானமாக இருக்கிறது அறிய முடிவாக அதுதான் ஏயமாக இருக்கிறது அறியப்பட்டதாக ஞான என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் இருக்கிறது எதுவுமே புரியலையே என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் இருக்கிறது ஞானம் ஏயம் ஞான கவ்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் ஒட்டுமொத்த நாலாவது கேப்பேன் இந்த ஒரே ஊரில் முடிச்சுட்டாரு ஒரு வாரம் பேசினா தான் ஒரு வழியில முடிச்சுட்டாரு போக நல்லா இருந்துச்சு அது ஆனா இந்த ஒரு உரையும் நடத்தினாலும் இதுக்கு நீங்க கேள்வி கேட்பீங்க புரிய வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடும் அவர் அழகா அந்த மூணு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு ஸ்லோகத்தை முடிச்சிட்டார் என்னப்பா கிளீனா இருக்கா வீட்டுல காதல வீடு மாதிரி இருக்கா சரி இதே ஸ்லோகத்தை திரும்ப சொன்னா முடிஞ்சது ஜோதிஷா அவபி தஜோதிஹி तमसपरमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यम् कृति सर्वस्य विष्टितम् ज्योतिषामपि तज्ज्योतिः அப்படின்னா எல்லா லைட்டுக்கும் இதுதான் லைட்டு எல்லா வெளிச்சத்துக்கும் இதுதான் வெளிச்சம் கொடுப்பது ஆமா தமசப்பரமன் தமசப்பரமுச்சியதே இருட்டிற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா என்ன தன்னிடத்தில் இருட்டு இல்லாதது என்று சொல்லப்படுகிறது ஞானம் ஏயம் ஞான கல்யம் இதுதான் ஞானம் இதுதான் ஏயம் இது ஞானத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது அறிந்து கொள்ளப்படுகிறது திருடி சர்வசிய விஷ்டிதம் எல்லோருடைய புத்திக்குள்ளும் இது நின்று கொண்டுதான் இருக்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிரகாசமாக தெளிவாக இருக்கிறேன் என்ற அறிவாக அடுத்த க்ஷேத்திரம் ததா ஞானம் इति क्षेत्रं तथा ज्ञानम् चोक्तं समासतः बद्भक्त्रयेतद्विज्ञान मध्वायुपपद्यते मध्वायुपपद्यते मध्वायुपपद्यते मध्वायुपपद्यते अपि सत् इति क्षेत्रं तथा ज्ञानम् इति क्षेत्रं तथा ज्ञानम् इति இப்படி அவரு சொல்றாரு இப்படி ஏதோ நான் மட்டும் சொல்றது இப்படி இப்படி கஷேத்திரம் க்ஷேத்திரம்னா என்னன்னு பார்த்தாச்சு இந்த வாழும் இடம் ஒர்க் ஷாப் இந்த உடம்பு அல்லது இந்த லோக்கம் இதெல்லாம் கஷேத்திரம் களம் வாழ்க்கையை நடத்தும் களம் ஒர்க் ஷாப் இது கஷேத்திரம் ததா ஞானம் ததா ஞானம் அப்படியே ஞானமும் இது இதுல அர்த்தம் பார்த்தது தானே தான் என்ன ஞானம்னா என்னன்னு பார்த்தாச்சு ஞானம் ஞேயம் ஞானம்னா அறியும் அறிவு ஞேயம்னா அறியப்படுவது ஞானம் ஞேயம் அறிவது அறியப்படுவது ச உக்தம் சோக்தம்னு சொன்னா அதுக்குள்ள ரெண்டு வார்த்தை இருக்கு ச உக்தம் சன்னா இவைகளும் அப்படின்னா என்ன கஷேத்திரமும் ஞானம் இந்த கஷேத்திரத்தை அறியும் கஷேத்திரத்தில் தான் ஞானம் அதுதான் அவருக்கு இந்த இடத்துல ஞானம்னு சொல்றாரு சற்றை என் அந்த அறியும் அறிவு ஞானம் அப்புறம் ஞேயம் அறியப்படுவது இவைகளை பற்றிய விளக்கமும் இந்த விளக்கங்கள் எல்லாம் உக்தம் சொல்லப்பட்டன உச்சியத்தை சொல்லப்படுகிறது உக்தம் என்றால் சொல்லப்பட்டது சொல்லப்பட்டது எப்படி சமாசத்தக அப்படின்னு என்ன சமாச சமாசேன அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் ஏற்கனவே எங்க சுருக்கமாக சமாசத்தகன்னா சுருக்கமாக இல்லை இல்லை சமாசேன மேஷுருனு அந்த வழியில் பார்த்தோம் சமாசேன மேஷுருனு சொன்னார் சுருக்கமாக சொல்கிற கேள்விப்பான்னாரு இப்போ சொல்லப்பட்டது சுருக்கமாகன்னு முடிச்சுட்டார் அப்படின்னா என்ன ஆரம்பிச்சது இதோட முடிச்சுட்டார் இந்த இடத்துல அந்த எல்லாம் முடியுது சுருக்கமாக இப்படி சொல்லப்பட்டது எதுனா க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் அந்த இதை பிரிச்சு இங்க வேற மாதிரி முடிக்கிறார் கேத்திரம் ஞானம் ஏயம் இதெல்லாம் இப்படி சுருக்கமாக சொல்லப்படுகிறது மத்பக்த ஏ தத் ஏத்தது அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா முன்னாள் தடவை வந்து சேர்த்தது இதனை ஏத்தது இதனை வித்யாய அறிந்து கொண்டு விஜ்ஞான அறிதல் அதனால்தான் விஜயானம் அப்படின்னு ஒரு விஜயானம் அறிதல் அறியப்படுவது அறிவியல் அப்படின்னு இந்த வித்யாய என்றால் நன்கு அறிந்து கொண்டு வித்யாய இதனை தெளிவாக புரிந்து கொண்டு அப்புறம் என்ன செய்யறான் மத்பாவாய மத் என்னுடைய பாவாய பாவத்திற்கு அப்படின்னா என்ன என்னுடைய பாவத்திற்கு உபபத்தியதே உபபத்தியதேன்னா அடைகிறான் சேருகிறான் இணைகிறான் அப்படின்னா மத்பாவாய என்னுடைய ரூபமாக என்னுடைய சுவாவமாக உப்பத்தியத்தை ஐக்கியமாகி போறான் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நானாகவே அவன் ஆகிவிடுகிறான் அப்படின்னா என்ன அவன் நான் ஒரு தனி என்று சொல்லவில்லை நான் ஒரு கொம்பன் கோவிலுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு பிறப்பார் நான் ஒரு கொம்பன் சுவாமிக்கு தங்கத்துல வைர கிரீட்டம் செஞ்சு வச்சிருக்கேன் பாருன்னு சொல்றது இல்லை நான் யாரு இவருதான் நான் இவருடைய பிக்ஷை தான் நான் மத்பாவாய என்னுடைய பாவத்துடன் உப்பத்தியத்தே ஐக்கியம் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசறது என்ன எல்லாமா இருக்கிறார் கடவுள் இவனும் கடவுள் ஐக்கியம் இந்த பகவானுக்கும் கடவுளுக்கு எல்லாமா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஆசைப்பட்டார் என்னென்னு சோக்காமயத்த பகுஸ்யாம் பிரஜா ஏ தி நான் வித வித விதவித விதவித வித விதவித வித விதமா உங்களுக்காக இருக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டு விதவிதமான தேகங்கள்ல விதவிதமா என்ஜாய் பண்றதுக்கு முடிவு பண்ணி இருக்கிறார் இவ்வளவு நாளா நம்ம சுப்பிரமணிக்கு இதெல்லாம் பார்த்து கம்ப்ளைண்டா இருந்தது மிஸ்டர் கம்ப்ளைண்ட் நம்ம சுப்பிரமணி நீ எப்படி அவன் எப்படி எப்படி செய்யலாம் இவன் எப்படி திருடலாம் அவன் திருடிட்டு போறான் இந்த போலீஸ்காரன் எப்படி அவனை அப்படி அடிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் ஆனா இது புரிஞ்ச பிறகு என்னாச்சு எல்லாமே இருக்கிறது நாடாக இருக்கிறது நான் எந்த வீட்லேயும் அவருக்கு எந்த அப்பாலும் கிடையாது அப்போ அவரு இப்படி இருக்கலாம்னு ஆசைப்பட்டுருக்காரு அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னா இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் இப்படி இருக்குதுங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஏன் மா நபர் நான் தனியாக இருந்தால் தானே எனக்கு இது ப்ராப்ளம் நான் தனி இல்லை அவர் நான் பிறகு எனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு வந்து இந்த விரல் இப்படி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை இந்த கை விரல்ல இப்படி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை ஓகே ஆனா மூக்கு சொல்லுங்க இவையே இப்படி இருக்கான் எங்கிட்ட ரெண்டு ஓட்டை இருக்கு இந்த எல்லாம் ஓட்டை இருக்காங்க இருக்கு பசங்க இவனுக்கு பொறுத்தல இது பிரச்சனை இந்த மூக்குக்கு இந்த விரலை பார்த்தா பிரச்சனையா இருக்கு ஆனா இந்த மூக்கு புரிஞ்சுக்கிட்டான் ஓ நம்ம மிஸ்டர் சுப்பிரமணி தான் நானாவும் இருக்கிறார் விரலாவும் இருக்கிறார் அவருக்கு இந்த விரல் இப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னா எனக்கு என்ன பிரச்சனை இந்த பசங்க இப்படி இருந்துட்டு போறாங்க நான் என் வேலையை செய்யறேன் அவன் அவன் வேலையை செய்யணும் இப்போ இந்த விரல் இப்படி இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை சுப்பிரமணிக்கு எல்லா விரலும் சுவாசிக்கிற வேலையை மட்டுமே செய்துன்னு வச்சுக்கோங்க உடம்பு பூரா மட்டும் மட்டும்தான் வேற ஒன்றுமே இல்லை பெண்டு சாப்பிட பல்லு கிடையாது சாப்பாட்டை புரட்டுறதுக்கு நாக்கு கிடையாது காதுல கேட்கறது காது கிடையாது பாக்குறது கண்ணு கிடையாது உடம்பு பூரா மூக்கு தான் சுவாசிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னா சுப்பிரமணி நிலைமை என்னாச்சு பிரச்சனை அப்ப சுப்பிரமணிக்கு அவருக்கு தகுந்த மாதிரி அவரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காது அவரு சந்தோஷமா இருக்க கண்ணு அவரு சந்தோஷமா இருக்க பல்லு நாக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுல நான் ஒரு மூக்கு அப்போ நான் ஏன் எல்லா பசங்களும் மூக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒன்று கம்ப்ளைண்ட் இல்லை நானா இருக்கிறது சுப்பிரமணி தான் மறுபடிக்கு காது கண்ணு மூக்கு நாக்கு எல்லாம் வேற வேறையா இருக்கிறது ஓகேண்ணா அப்ப எனக்கு காது இப்படி இருக்கிறது ஓகே விரல் இப்படி இருக்கிறது ஓகே நாக்கு இப்படி இருக்கிறது ஓகே நான் ஏன் என்ன மாதிரி காது இல்லைன்னு நான் ஏன் வருத்தப்படுது சுப்பிரமணிக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே சார் அப்படின்னு இந்த சொல்லி தானே என்ன புக்குக்கு புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம் கரெக்ட் இதுதான் சொல்றாரு பத் பக்தகா என்னுடைய உண்மையான பக்தன் ஏத்த விஞ்ஞாய இந்த உண்மையை புரிந்து கொண்டு மத் பாவாய உப்பத்தியத்தை என்னுடைய பாவத்துடன் ஐக்கியமாகி விடுவார் அவருக்கு இந்த உலகத்தில் எங்கேயும் கம்ப்ளைண்ட் என்று ஒன்றும் கிடையாது இது ததா ஜானம் ஏயம் சோக்தம் சமா கடைசியாக அந்த பட்ஜெட்டில் சொல்லுவார் என்ன குறை சொல்லாதே குறை சொல்லாது எப்படி சொல்லுவார் ஏ மடமே குறை குறை சொல்லும் புத்தியை விட்டு அப்படின்னு சொல்ல விட முடியறதில்ல வாக்கிய கரெக்டாக சொன்னதாலே விட முடியறதில்ல இப்படி எல்லாம் இந்த வழியாக வரும் ஏன்னா குறை சொல்றதுக்கு தேவையான காரணம் எங்கிட்ட இருக்கு நான் எப்படி சொல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு இதில் என்னதான் பண்ண குறை சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லவே கூடாதுங்க இன்னைக்கு சாம்பாரில் உப்பு இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம் தப்பு கிடையாது காய்ச்சல் இருக்கக்கூடாது அது எப்படி நீ உப்பு இல்லாமல் சாம்பார் வைக்கலாம் இந்த பேச்சு தான் வர வேண்டாம் சாம்பாரில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா இருக்கும் போட்டு வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சுன்னா சொல்லாம இருந்தா என்ன குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதையே வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு ஒரு குறை சொல்லிட்டு அது போயிட்டு போகுது ஜெயவன் போறவரும் போற வழியில பாதி இருக்காரு அதெல்லாம் சொல்லணும் சொல்லணும் காய்ச்சல் இல்லாமல் சொல்லணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்டா சொல்லணும் அது ஒரு குறை இருக்கு இந்த சட்டையில பட்டன் பிஞ்சு இருக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்லலாம் ஐய பிஞ்சு போன சட்டை அப்படி சொல்ல வேண்டும் சார் சட்டையில பட்டன் இல்லை அவ்வளோதான் அங்கே இருந்து ஸ்பெஷலாக ஒரு வார்த்தை ஐய அது தேவை ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் அதனால குறை சொல்லக்கூடாதுன்னா நீ குறையாக நினைக்காது அவ்வளோதான் இல்லை ஆஃப் ஆயிடுச்சு போல சில நேரம் கட் ஆகிருக்கு முப்பது நிமிஷம் ஆனால் கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வந்து முப்பது நிமிஷம் ஆனால் கட் ஆகும் இது இந்த ஃபோனில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இது முப்பது நிமிஷம் ஆனால் ஒரு கால் கட் ஆகும் பொதுவாக கட்டாகும் ஆனால் சில நேரம் கட் ஆகாமையும் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் எனக்கு ஓ இது ஏன் கட் தெரியல ஆ சார் கேட்குறாப்பா சரி சரி அப்படி அது குறை சொல்லக்கூடாதுன்னு டென்ஷன் வச்சுக்க தேவையில்லை குறை இருந்தால் சொல்லலாம் ஆனால் நான் குறைய நினைக்க தேவை என்ன குறை ஐயா நீ ஏன் கொசுன்னா இதே தான் கொசு கொசுவா இருக்குது அதுக்கு அதை பொறுத்தவரை ஓகே கடவுள் அப்படி வச்சிருக்கிறார் கொஞ்சம் ஐயையே நீ தான் நீ என்ன நொண்டி உனக்கு கால் இல்லைன்னா உன் கால் இல்லைன்னா கால் இல்லை அப்புறம் என்ன ஐயையே நொண்டி ஐயையே குருடுங்க குருடுங்க குருடுங்கிறது உண்மை அது கேவலமாக பார்க்கறது தப்பு அவனு கேவலமாக நினைக்கிறதும் தப்பு அவனா குருடு இதில் என்ன ப்ராப்ளம் ஒரு குருடை அழகாக சொல்லி பழகணும் அவன் நானே குருடு சார் எங்கிட்டே நீங்கள் எதிர்பார்க்கணும் பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு இதை பல பேர் இந்த வார்த்தையை சொல்கிறது தான் கேவலம் நினைக்கிறாங்க இதில் கேவலம் இல்லை எந்த வார்த்தையும் கேவலம் இல்லை எல்லா வார்த்தையும் உண்மையை தெரிவிப்பது அவ்வளவுதான் வார்த்தையினுடைய இலக்கணம் என்ன உண்மையை தெரிவிப்பது உயர்த்துவதோ கேவலமா பார்க்கறதோ இல்லை நம்ம மனசுலதான் இருக்கு உயர்த்துறது கேவலமா பார்க்கறதெல்லாம் அதனால் அப்படி பார்க்காமல் இருந்து பழக வேண்டும் இரநூத்தி பன்னெண்டாம் பக்கம் ஓம் தத் சத்து श्री श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे विभागयोगो नाम त्रयोदशोऽध्यायः ஓகே இப்படி உண்மை சத்திய விசாரம் சாத்திய விசாரம் சாதன விசாரம் சத்திய விசாரம் என்ன இது எல்லாமாக இருப்பது ஒரு பிரம்ம கடவுள் என்பது சத்தியம் சாத்தியம் அடைய தகுதி உள்ளது எது இந்த ஞானத்தை அடைவதே உலகத்தில் அடைய தகுதி உள்ளது உண்மையை புரிந்து கொள்வதே உண்மையில் அடைய தகுதி உள்ளது ஏன்னா எதை அடைந்து இது ஒன்றும் இந்த ஒன்றே ஒன்று இல்லை என்றால் அவன் வாழ்க்கை மீன் அப்படின்னா மீதி நகை நட்டு வீடு பங்களாலாம் வேண்டாங்கிறீங்களா சார் இந்த ஞானம் அடைய தகுதி உள்ளது இதை அடையிறதுக்கு தேவையான அளவுக்கு அதெல்லாம் வச்சு வேண்டாம்னு சொல்லலை வச்சுக்கோ இதை அடைய தேவையான வடிவத்தில் தேவையான கட்டமைப்பில் அதற்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இதெல்லாம் வச்சுக்கோ இந்த ஞானத்தை அடைவதில் தொல்லை செய்யக்கூடிய வகையிலாவது எதையாவது வச்சுக்கிட்டா அது பெரிய தொல்லை அது உனக்கு தொல்லை உங்களுடைய நிம்மதிக்கு தொல்லை உன்னுடைய நல்வாழ்க்கைக்கு தொல்லை எதை எதாயிருந்தாலும் இதுதான் அனுபவம் இது ஏதோ படத்துக்கு சொல்ற நினைச்சிக்க கூடாது படத்துக்கு புகழுக்கு புகழுக்கும் எனவே யாராவது பேசினா பரவாயில்ல நீங்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா யார் பேசுனான்னு பார்ப்போம் பேசுறது நம்ம ஸ்டூடெண்ட்டு ஏதோ புரிஞ்சுக்கிட்டவன் வகுப்புக்கு வந்ததுனால உங்களால் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நான் சரி அவன் பேசிட்டு போகிறான் அவன் பேசுனா அவனுக்கு ஒரு புண்ணியம் வச்சுன்னு உட்காந்துருப்பேன் சில பேர் இருக்காங்க சும்மா பார்த்த வருத்தத்தில் என்னப்பா நல்லா இருக்கியா ஏதோ உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கு ஐயோ ஐயோ இவனுக்கு ஆசீர்வாதம் தெரியாது என்னை பற்றி ஒன்றும் தெரியாது சும்மா ஒரு உண்டாச்சு அடிச்சு விடுங்க ஐஸ் வைக்கிறீங்க உடனே அதை விட்டு எழுதிச்சு ஸோ புகழ் கூட தகுதி இல்லாதவர்களுடைய புகழ் நல்லது இதுக்கு இடைஞ்சல் எல்லாம் அது யாரா இருந்தாலும் சரி மாமா பச்சா கொம்பை எவனா இருந்தா லூஸ் இதுக்கு இடைஞ்சலா நீ எனக்கு தேவையில்லை சொல்ல முடிஞ்சால் ஒருத்தர் உருப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லைன்னா அதல பாதாளத்துல விழுந்துகிட்டு இருக்கிறாங்க எதா இருந்தாலும் இருக்கலாம் குடம்பா இருக்கலாம் சபையாக இருக்கலாம் பட்டம் பதவி புகழா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சினிமா படமா இருக்கலாம் சீட்டுக்கட்டா இருக்கலாம் எது வேணாலும் நீ வச்சுக்கோ வேண்டாம் சொல்ல இதுக்கு இடைஞ்சல் அப்படின்னா அது எதா இருந்தாலும் நல்லது இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவோ ஞானத்தை நோக்கி செல்லவோ ஞானத்துடன் வாழ்வதிலோ எதெல்லாம் இடைஞ்சல வருமோ அத்தின் அத்துடையும் கெடுதல் கிடைக்கலாம் அதனால சொல்றாங்க துஷ்டனை கண்டால் தூரம் யார் துஷ்டன் இந்த உண்மையை நீ அடைவதிலிருந்து இந்த உண்மையிலிருந்து இந்த உண்மையில் நீ வாழ்வதிலிருந்து யாரெல்லாம் பிரிக்கக்கூடிய சக்திகளோ அவங்களாம் துஷ்டன் அதனாலதான் துஷ்டனை கண்டாலே தூர விலகுண்டான் துஷ்டனை ஏமாத்துறவன்னு அர்த்தம் கிடையாது துஷ்டன்னா இவன் அர்த்தம் இல்லை ஒருவேளை இந்த ஞானத்தை நோக்கி போறவங்கன்னே நம்மளை ஏமாத்துறான்னு வச்சுக்க அது என்னைக்குமே தப்பு கிடையாது எனக்கு தெரியும் நம்ம கிளாஸ் வர்ற எத்தனையோ பெரிய என்கிட்ட போய் சொல்லுவாங்க ஏமாத்துவோம் எனக்கு தெரியும் ஒழுங்கா வர இன்னைக்கு ஏமாத்துறா நாளைக்கு புரிஞ்சுப்பா நல்லா இருக்கும் இந்த ஞானத்தில் கூட வர்றவங்க ஏமாத்துனா அது தப்பே கிடையாது அதனாலதான் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க என்ன கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சந்தி கிட்டாலும் கெட்டால் கூட ஒருத்தர் கெட்டவனா இருந்தா கூட மேன்மக்கள் இந்த மார்க்கத்தில் செல்பவன் மேன்மக்களே அவன் மேன்மக்கள் தான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் தான் போற வழியில ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கா ஓகே அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த ஞானத்தை தூக்கி இதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றான் அவன் பெரிய கோட்டீஸ்வரர் அவன் சகாயம் வேண்டாம் அவன் பெரிய உத்தம புத்திர பீடியை பார்த்தது கூட கிடையாது அவன் சகாயம் தேவையில்லை அவன் பெரிய மினிஸ்டர் அவன் சகாயம் தேவையில்லை எனக்கு பத்து கோடி சொத்து தரேன் இருக்கான் ஃப்ரீயா நீ வாழ்க்கையில கஷ்டப்படுற சம்பாதி எத்தனையோ சிரமங்களை ஏற்றுக் எத்தனையோ துயரங்களை ஏற்றுக் கொள்கிறார் சம்பாதி ஏன் சம்பாதிப்பு பலன் வரும்போது நீ பலனை அனுபவிக்க துவங்கிய மாத்திரத்தில் நீ பட்ட கஷ்டமெல்லாம் நடந்தது கஷ்டப்படும் பொழுது கஷ்டம் கஷ்டம் உனக்கு பலத்தை கொடுத்த உடனே நீ பட்ட கஷ்டம் தான் என்னாச்சு கடை போயிடுச்சு நீ என்ஜாய் பண்ண அதே போல இந்த ஒன்று நீ ஜாலியா இருந்து வாழ்க்கை நடத்துற அல்லது உன் இஷ்டத்துக்கு இருந்து வாழ்க்கை நடத்துற அந்தந்த நேரத்துல சந்தோஷப்படுற அனுபவிக்கிற ஆனா அந்த அனுபவங்களுடைய கடைசியில முடிவா வருவது துயரம் அப்படின்னு வச்சு அந்த துயரங்கிற பலர் வந்த உடனே நீ அனுபவிச்ச எல்லா சந்தோஷமும் எல்லாம் எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு கடைசி கால சொன்னது இப்போ டிக்கெட் வாங்கும்போது அப்படி நீ சொல்றா என்ன இவ்வளோ நாளா நீ என்னதான் சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அத்தனையும் வேஸ்டா போயிடுச்சு அதுதான் அளவு என்றால் சாத்தியத்தை முடிவு செய்யும் அடைய வேண்டியதை அதுக்கு தகுந்தால் போன்று சாதனங்களை அமைத்து அந்த சாதனங்கள் பேசியிருக்கார் சாத்தியம் அதுதான் ஏயம் அப்படின்னு பேசுகிறார் அறியப்பட வேண்டிய சாதனம் ஞானம் ஞானத்தை அடையும் சாதனம் ஞான சாதனம் ஞானத்தை பேசுகிறார் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன சாத்தியத்தையும் உனக்கு விளக்கிட்டார் சாதனத்தையும் ரெகுலேட்டருக்கு வழியாக சாதனத்தை வைத்துக்கொண்டு சாதனங்களை கையில் வச்சுக்க சாத்தியத்தை வைத்து செல்ல வேண்டியது இந்த வாழ்க்கைக்கு இருக்கிறதால் மங்களமான வாழ்க்கை இதுதான் சுபம் இதுதான் நீடிக்கும் வாழ்க்கை இதுதான் சனாத்தன தன்மை இதுதான் பண்பாடு இதுதான் கலாச்சாரம் இதுதான் நம்மளுக்கு பாதுகாக்கும் மார்க்கம் Lord.